ஒளிசை நீங்கள் எதேனும் மணிவாசகர் விழா நடத்தும் போது மணிவாசகர் பேசணும்னு சொன்னால் ஒளிசை மானுடம் என்று தலைப்பு கொடுங்க கொடுங்க ஒளிசை மானுடமாக நோக்கியும் அந்த ஒளி பொருந்திய அந்த மானுடம் மானுடம் மானுடம் தான் மனுஷனுடைய கைகால் உறுப்புகள்லாம் மணிவாசகருக்கு இருக்குது ஆனால் எஞ்சியோருடைய அந்த மனித உறுப்புகள் போன்றதே அல்ல அவை ஒளி மானுடம் ஒடிசை மானூடமாக நோக்கியும் இப்படி வந்து நீ எனக்கு மிக எளிமையாக வந்து இந்த மானுடத்தை ஒடிசை மானுடமாக ஆக்கி ஆட்கொண்டாய் அப்படி இருந்தும் கூட பெருமானியும் ஆக நோய் அதுக்கு என்ன செய்தார்னா என்னமோ அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் வந்து ஒன்றும் பக்குவப்படுத்தலை அப்படி கண்ணால் நோக்கியது தான் வாயினால் உபதேசம் பண்ணது தான் தன் கையினால் அப்படி அப்படி மேலே அந்த அருள் பாலித்தது தான் திருவடியை அவர் தலையில் சூட்டியது இவ்வளவுதான் இது இந்த இந்த இந்த நான்கு இந்த செயல்கள் ஒளி செய்யும் ஆனூடமாக நோக்கியும் இருந்து நான் என்ன செய்திருக்கணும் அப்படியே நீ எங்கே செல்கிறாயோ உன்னை பின்தொடர்ந்து அப்படியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று தொடர்ந்திருக்கணும் தொடர்ந்திருக்கணும் அப்படி தொடராமல் போனேன் அதனால் ஒளிசை மாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடைய நாயினேன் அப்படி இருந்த உன்னை பிரிந்திருக்கணும் பிரியாமல் இருந்திருக்கணும் பிரிந்த என்ன இருக்குன்னா என் நெஞ்சியே கீறி கொண்டு இருந்திருக்கணும் என்னத்துக்கு உன்னை பிரிந்த பிறகு வாழணும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அரிதரோ சென்ற இளமை தரற்கு கலித்தொகை கலித்தொகை இது இது சிற்றின்மம் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை கணவன் கிட்ட சொல்றாரு சும்மா அதுக்கும் இதுக்கும் பிரிஞ்சுட்டு போறியாப்பா ஒரு இன்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு கேட்டால் கணவனும் மனைவியும் ஒருங்கிருப்பது தான்ப்பா வாழ்க்கையினே பேர் துபாய் போகிறதெல்லாம் பேரல்ல ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியாமல் இருப்பது தான் என் வாழ்க்கைன்னு ஏன்னாரு அரிதரோ சென்ற இளமை தரருக்கு நீ போயிட்டேன்னா மூணு ஆண்டு போயிட்டீனாப்பா அந்த மூன்று ஆண்டுக்கு முன்னே இளமையே நீ போயிட்டு வந்த பிறகு பெற முடியுமா பெற முடியுமா நினைச்சு பாருப்பா மூன்று ஆண்டுக்கு முன்னிருந்த இளமை என்ன நீ மூன்று ஆண்டு போய் பிரிஞ்சிட்டு வந்த இளமை என்ன நிச்சயம் அந்த இளமையை பெற முடியுமாப்பா அரிதரோ சென்ற இளமை தர கழித்து கலித்தொகை இது கலித்தொகை அது மாதிரி இந்த பிரிவே உடல் பிரிவே இது ஒளிசை மானுடம் அல்ல சும்மா சாதாரண மானுடம் தான் இந்த மானுடமே பிரிந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை சீர்கேடு அடையும் என்றால் உன்னை நான் அருமையான ஒளிசை மானுடமாக நோக்கியவனை உன்னை பிரிந்த போது என்ன செய்திருக்கணும் கீறிலாத நெஞ்சு உடையான் என் நெஞ்சு அப்படியே கீறிக்கிட்டு இருக்கும் அல்லவா இந்த பிரிவு என்னத்துக்கு என்று அல்ல இப்படி கீரிலாத நெஞ்சுடைய நாயினின் கடையன் ஆயினின் பட்ட கீழ்மையே இப்படி ஆனதுனால என்னன்னு கேட்டா மிக கடையவனாய் கீழ்மை நிலையில இருந்து இப்படி நான் ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார் நீங்க இந்த ரெண்டடி வச்சு ஆனந்தாதீதம் எங்க இருக்குது எங்க இருக்குது ஆனந்தாதீதமா இது இல்லையே நெஞ்ச கீரிகளையே நான் கடைசியில் இருந்துட்டே நான் பட்ட கீழ்மை ஆயிட்டேன் இதெல்லாம் தான் தலைப்பை நம்ம நீ ஆராயணுங்கிறேன் திருவாதி ஒளி செய்யும் ஆனூடமாக நோக்கியும் அதுதான் ஆனந்தாதீதம் அப்படி இருந்தும் கூட இந்த நெஞ்சை நான் கீழிகிலேயே அது பிரிவாற்றாமே அது பிரிவாற்றாமே பிரிவாற்றாமே தான் அது ஆனந்தாதீதம் ஆகாது இப்படி வளர்க்கணும் இல்லவா இந்த தலைப்புகள் எங்கே இருக்கின்றன தலைப்புகளுடைய கருத்து எங்கே இருக்கிறது என்ன வளர்க்கணும் இல்லைன்னா சாதாரண படித்தவங்க சார் நெஞ்சையே கிரிக்கலை நாம் காட்டு நான் இப்போ கீழ்மைப்பட்டு விட்டேன்னு வருந்துகிறார் இது பிரிவாற்றாமை வருந்துகிறதா இருக்க தவிர எங்க சுவாமி ஆனந்தாஜிதம் இருக்கிறது என்று பையன் கேட்டா சொல்லணுமல்ல எனக்கு தெரியாதுடா <clears throat> அப்ப திருவாசகத்தை தொடாதீங்க என்ன அப்போ இந்த ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்ற விடத்தில் அந்த மானுடம் இன்பப்பட்டிருக்கு அப்படிப்பட்டிருந்தும் நான் உன்னை தொடர்ந்து இல்லையே பிரிந்து விட்டேனே அது பிரிவாற்றாமை பிரிவாற்றாமை சிவ சிவ இப்படி சொன்ன என்ன சொல்றாங்க அப்படி ஒரு பதிப்பு கொண்டாந்து இருங்கிறாங்க நான் அவ்வளவு லேசா இருக்குத கீரீராத நெஞ்சுடைய நாயினின் கடையன் ஆயினின் பட்ட கீழ்மையை பின்மட கையில் அங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரிய என்று உனை கருதுகின்றேன் அருமையான ஓவியம் இது நம்ம இது என்னுடைய மன மனநிலை மனநிலை நமக்கெல்லாம் கூட எந்த ஒன்றும் கிடைப்பதற்கு முன்ன படாத பாடுபடுவோம் கிடைச்சி ஒரு நாள் ஆகிட்டா சப்புன்னு போடும் இது மனித இல்லை மனித இல்லை நீங்கள் எதை வேணாலும் வச்சுங்க எதை வேணாலும் வச்சுங்க எங்கள் புத்தி எங்களை விடாது ஐயோ பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் எடுத்துணும்பா அதான் முடிந்தது அந்த டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டு கவர்னர் கையில் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டில் அப்பா அம்மாட்ட வந்து வணங்கி அப்பா அம்மா நெத்தியில் எடுங்கப்பா நீங்கள் வந்து எழுதுன்னு சொன்னது சரி அப்படியே இருந்து பிடிச்சி அடித்து டாக்டர்கிட்ட வாங்கிட்டேன் வாங்கி நேராக பெற்று அப்பா அம்மா காலை விழுந்து வணங்கி தெரியிட்டுக்கிட்டேன் ரெண்டு நாள் போட்டோம் உனக்கு என்னப்பா டாக்டருக்கு என்ன குறைச்ச அப்படின்னா சரி ஆமாம்ன்றோம் என்ன எந்த பாடுபட்ட எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன்னிருந்த இன்பம் பெற்ற பின் இல்லை இதற்கு மேல நான் அதிகமாக சொல்லலை எஞ்சிய பிள்ளை பத்தி பிளாங்க்ஸ் முடிச்சுங்க எந்த ஒன்றும் இல்லை எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன் ஆர்வம் இருக்கும் பெற்ற பிறகு சப்புன்னு அது ரொம்ப அருமை நம்ம நம்ம வேற மாதிரிலாம் போனோம் அவர் என்ன சொல்ற மயில் அங்கு கண்ணி பங்கனி எப்பொழுதுமே எங்கள் அம்மாவோடவே கூட இருப்பாய் எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க ரொம்ப இளமையானவங்க எப்பவும் கண்ணில் மையெல்லாம் எழுதி ரொம்ப அருமையாக அழகாக இருப்பாங்க இல்லைங்களா அப்படி இருக்கவங்க பதுசு அதுக்காக தெருவுலலாம் அடிக்கடி போக மாட்டாங்க போகவும் தெரியாது ஐயா விட்டு போகவே போவாது ஐயா போனால் கூட போகும் இல்லை ஐயா விடவே அப்படின்னு ஆனால் ரொம்ப பதுசு மையிலங்கு நற்கண்ணி பங்கனி அம்மையப்பராக இருக்கின்ற பெருமானி வந்தனை பணி கொண்ட பின் நீ தொடக்க காலத்தில் நீ என்னை வந்து அடிமையாக கொள்வதற்கு முன்னாலே என்று நான் அடிமையாவேனோ என்னைக்கு பெருமானுக்கு அடிமையாக இருப்பனோ தெரியலையே என்று ஏங்கி கிடந்த நீ திருப்பெருந்துறையிலே குருநாதனாக வந்த அடிவனாக ஆட்கொண்ட பின் போச்சு வந்த நைப்பணி கொண்ட பின் எப்படி ஆச்சுனர் அருமையான ஓமை அருமையான சின்ன குழந்தை ஒரு மூணு நாலு வயசு குழந்தை கையில் ஒரு பொன் கிண்ணம் கொடுத்துருக்கோம் வேணும்னு கேட்டது வேணாம்ப்பா உனக்கு நீ இந்த இது வச்சுக்கப்பா கொட்டாங்குச்சி வச்சுக்க கொட்டாங்குச்சிலாம் வச்சு திங்குமா ஒரு காலத்தில் நம்மலாம் கொட்டாங்குச்சியில் வச்சு சாப்பிட்டோம் வீட்டில் அப்பா அம்மா சொன்னதை செஞ்சோம் இப்போ கொட்டாங்கு முதல்ல ஐசி கொட்டாங்குச்சி ஐசி கொட்டாங்குச்சின்னா என்ன அது தெரியாது இல்லை <laughs> தெரியாது சரி அப்படியே கொடுத்தா கூட மேனர்ஸ் இருக்குது அவங்களுக்குலாம் கொட்டான் கொஞ்சம் அப்படின்னு அது எவர் செல்வர் அப்போ எவர் செல்வர் ஒருத்தருமே இல்லை இப்போ எவர் செல்வர் எவரும் செல்வர் அப்படிங்களா எல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு காலம் அதனால அந்த குழந்தை என்ன கேட்டேன் ஒரு அருமையான கிண்ணம் இருந்தது அதை அடம் பண்ணி கேட்டுது எப்படி அதை கொடு அதை கொடுன்னு வேணாண்டா ராஜா அது வேணாம் கீழே போட்டுருவேன் நசுங்கிடும் அப்புறம் பேர் அடுத்த விட்டு தூக்கிட்டு போடுவாங்க ஏற்று விட்டு மாமி தூக்கிட்டு போடுவாங்க வேணாம் என்று சொன்ன உடனே அப்படின்னுது சரின்னு ரொம்ப வற்புறுத்தி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு சரி பத்திரமா வச்சுக்கணும் வீட்டை விட்டு கீழே இறங்கப்படாது தெரியுதா ஆமாம் கையில் என்ன இருக்குது பொற்கிடம் இருக்குது ஆமாம் அப்படியே ஒன்று நசுங்கிடும் போடும் இங்கேயே உட்காந்துருக்கியா ம் உட்காந்துருக்கீங்க இந்த பொற்கிண்ணை வாங்குற வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு வச்சிருக்கோம் இல்லை நாம் எங்கேயாவது உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் நீ என்ன பண்ணும் இந்த கிண்ணத்து கிண்ணத்தை கீழே போடாதேன்னு சொன்னோம்ல போட்டு தான் மறுவேலை பார்க்கும் ஏன் பெரிய பொண்ணு அது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அது பொறுக்கணும் அப்படின்னு என்னதான் சொல்லியிருந்தா கூட அவளுக்கு தெரியாது அப்போ சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் எப்படி ஆகுமோ சின்ன குழந்தை கையில் கிடைச்ச பொற்கண்ணை எப்படியோ அது போலத்தான் உன்னை நான் கருதுகிறேன் அப்படின்னு அது போல உன்னை கருதுகிறேன் என்ன வேணுங்க அது போல நான் என்னுடைய அறியாமையினாலே நீ திருப்பெருந்துறையிலே குருநாதனாக என்னை ஆட்கொண்டும் அது எப்படி நீ மிக உயர்ந்த பெருமான் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையால் நான் யாவர்க்கும் கீழாம் அடியவன் இப்படி யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சியருடையனாக இருக்கிற நீ யாவர்க்கும் கீழாம் இருக்கிற எனக்கு நீ கிடைத்தது எவ்வளவு பெருமை ஆனால் நான் எப்படி கருதுனே சிறு குழந்தை கையில கிடைத்த பொற்கிண்ணம் அந்த அருமை தெரியாமல் எப்படி அது கீழே விழுத்தும் கவ்வியும் அப்படி மண்ணில் போட்டும் செய்யுமோ அதுபோல் நான் செய்து விட்டேன் செய்து விட்டேன் கையில் அங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரியை என்று உனை கருதுகின்றேன் அப்படி சின்ன குழந்தைகையில் பிறந்த அந்த பொற்கிண்ணம் போல கருதுன தவிர நான் உன்னை அரியவன் உயர்ந்தவன் தக்கவன் ஞானாசிரியன் என்றெல்லாம் உணரலப்பா உணரலப்பா என்று சொல்கிறார் அரிய என்று உனை கருதுகின்றேன் அடுத்த நான்காவது வரியில மெய்யில் அங்குவன் மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய் உடம்புல உடம்பெல்லாம் பெருமான் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே என்றார் அப்பர் சாமன் சொல்வார் அப்படி நெற்றியிலிருந்து தன்னுடைய உடம்பெல்லாம் திருநீர் அணிந்த கோலம் திருநீர் அணிந்த கோலம் அதான் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் என்றெல்லாம் சொல்றாரு அதனால நீ எப்படி இருக்கின்ற அவனுடைய திருமேனி உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கிற அமைப்பு மெய்யில் அங்கு நீற்று மேனியாய் மெய்மை அன்பருண் மெய் மேவினார் ஆனா நான் உன்னை அப்படி ரொம்ப எளிமையா கூட உன்னை சார்ந்த அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் உன்னுடைய உண்மை தெரிந்து பெரியவர் கையில் இருந்த பொற்கண்ணை எப்படி பாதுகாக்கப்படும் அதுபோல பெரியவர் கையில் அகப்பட்ட பொற்கிண்ணம் போல உன்னை எல்லாம் அறிந்து இன்புற்றார்கள் எனவே உன்னுடைய அடியரில் பலரும் பெரியவர் கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணம் என்று கருதினார்கள் அடியேன் ஒருவன் மட்டும் சிறு குழந்தை கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணமாக நான் கருதிவிட்டேன் எனக்கு அருமை தெரியவில்லை என்று சொல்ல மெய்யிலங்கு நீற்று மேனியாய் மெய்மை அன்பருண் மெய்மை மேவியினார் இப்படி இருக்க பொய்யில் அங்கனை பூத விட்டு நீ போவதோ சோலாய் பொருத்தமாவதி அப்படி இருக்கும்போது என்னை இந்த பொய்மையான உலகத்தில் விட்டுவிட்டு நீ மட்டும் கைலாயத்தில் சென்று விட்டியப்பா அது பொருத்தமா ஏற்புடையதானா திருவுள்ளம் பற்றுக என்றெல்லாம் வேண்டுகிறார் இங்கேயும் பாருங்க ஆனந்தாதீதம் எங்க இருக்குது ஆனந்தாதீதம் எங்க இருக்குது என்று கேட்டா மையிலங்கினர் கன்னி பங்கனி அங்கே இல்லை வந்து என கொண்ட பின் ஒண்ணு இல்லை மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்று கருதுகின்றேன் அங்க கூட பொற்கிண்ணம் என்று பெருமானை சொன்னார் அந்த பொற்கிண்ணம் என்பதனால் அது எவ்வளவு பெருமை உடையது எவ்வளவு இன்பம் தரவல்லது என்று கருதியிருக்காங்க அந்த மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்பதில் ஒன்று இருக்கு ஒன்று இன்னொன்று மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார் ஆனா என்னை தவிர மற்ற எல்லா அடிவர்களும் உண்மையான அடிவர்கள் எல்லாரும் உன்னுடைய இடத்தை அடைந்து உன்னுடைய அந்த இன்பத்தை பெற்றார்கள் அவை அந்த மாதிரி பிறர் பெற்ற ஆனந்தம் ஆனந்த நீ உன்னை பொற்கின்னம் என்று சொன்னதல் ஆனந்த ஆதிதம் அந்த அளவுதான் பிறகெல்லாம் என்னை விட்டு விட்டாய் நானும் இங்கே வந்து விட்டேன் அது ஆனந்தாதிதம் அல்ல பிரிவாற்றாமைதான் அப்படின்னு ஆகவே ரொம்ப நுணுக்கமாக பார்க்கின்ற பொழுதுதான் ஆனந்தாதீதம் வெளிப்படுகிறதே தவிர இல்லையானால் பிரிவாற்றாமைதான் மிகவும் வெளிப்படுகின்றது ஆனால் பெரியவர்கள் யாரோ எழுதும் போது ஆனந்தாதீதம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்து எழுதியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் அதை நாம் மறுக்க வேண்டாம் ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பில் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதுதான் சொல்ல முடியும் அல்லவா அப்போ மழை கையிலங்கு பொற்கிண்ணம் இப்படி கூட தலைப்பு கொடுக்கலாம் ஒளிசெய் மானுடமாக நோய் ஒளிசெய் மானுடம் சொன்ன மாதிரி இப்ப மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று கொடுக்கலாம் முதல்ல அது தொடர் முதல்ல விளங்கிக்கணும் இது தவறில்லாமல் நிகழ்ச்சி நல்லா போடணும் மழை கையில ராணாவை வேற ராணாவை போட்டோன்னு வச்சுங்க ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம் இக்கண்ணா போடாமல் மழை என்றா அதுவும் போச்சுன்னு அர்த்தம் மழை கை இலங்கு பொற்கிண்ணம் என்று இருக்கணும் அப்போ தான் அந்த தொடர் அப்படி ஒன்று அழுத்தம் திருத்தமாக இருக்கும் சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் என்று அர்த்தம் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் ரொம்ப அருமை ஆகவே இந்த ஒரு இடம்தான் இந்த ஆனந்தாதியத்தை புலப்படுத்துவதற்குரிய ஏதுவாயிருக்கே தவிர மற்ற அமைப்பெல்லாம் வரவில்லை அடுத்து ஒன்று சொன்னோம்னா தனக்கு அந்த மெய்மையின் மேல மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் என்ற இடத்துல அவர்கள் ஆனந்த ஆதிதப்பட்டிருக்கிறார்கள் உன்னை பெருமானாக அடைந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு இடங்களில் தவிர ஆனந்தாதீதம் இந்த பாடலில் அப்படி நமக்கு காண கிடைக்கவில்லை அல்லவா அந்த அளவில் நாம் வைத்து போற்றுவோம் என்று சொல்லணும் இனி மூன்றாவது பாடல் மூன்றாவது பாடல் பொருத்தமின்மையன் பொய்மை உண்மையின் போத என்றனை புரிந்து நோக்கவும் பொருத்தமின்மையேன் பொருத்தமின்மையேன் உன்னுடைய திருவடி அடைவதற்கு பல தகுதி இருக்கு அதில் முழுமையான தகுதி ஆழமான தகுதி அன்புங்கிற ஒன்று அந்த அன்பு கூட எங்கத்தில் இல்லையே அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு அதனால இந்த அன்பு என்ற ஒன்றுதான் அதுக்கு அடித்தளம் அதுவே எங்கிட்ட இல்லையே அதனால பொருத்தமின்மையேன் உன்னை அடைவதற்குரிய எனக்கு பொருத்தம் இல்லை காரணம் பொய்மை உண்மையேன் பொய்மை என்ன இந்த உலகியற் பொருள்களிலேயே பற்று இந்த இதை விடுத்து அருளியலில் பற்று செலுத்தல ஆனா அருளியலில் பற்று செலுத்தினாதானே முடியும் அந்த அருளியலில் பற்று செலுத்தாமல் வெறும் இந்த ஒலிகியிலேயே ஈடுபட்டிருப்பதனால பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் உன்னை அடைவதற்குரிய தகுதியும் இல்லை அதற்குரிய காரணம் நான் பொய்மை பொருளோடு சேர்ந்து விட்டேன் அதனால பொய்மை உண்மையேன் போத என்றுவனை புரிந்து நோக்கவும் ஆனால் நீ அளவிறந்த கருணை உடையவன் ஆனதுனால எனக்கு பொருத்தமில்லையானாலும் பொய்மையில் மிகுந்திருந்தாலும் கூட வாப்பா திருக்கையிலுக்கு வாப்பா என்று என்னை போதுக போதுகன்னா வருக போத என்றனை புரிந்து நோக்கவும் புரிந்துன்னு என்ன பொருள் மிக அன்பாக நோக்கி என்று பொருள் அல்ல புரிதல் என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு முன்னே சொல்லியிருக்கிறேன் புரிதல் என்றால் எப்பொழுதும் சொல்லுதல் என்று ஒரு பொருள் பரிமையாளர் தான் எழுதினார் அடிக்கடி சொல்றது <laughs> இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அந்த புகழ் புரிந்தார் என்ன பொருள் நாம் ஒரு எழுதுனா என்ன பண்ணுவோமோ நல்ல வேலை எழுதாமல் இருக்கிறது நல்லது அதனால் வழியில் வழியில் போகிறதெல்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சுட்டுது எதை திருக்குறளுக்கு சிவ சிவே ஆண்டவன் தான் கேட்கணும் அதில் புரிதல் இறைவன் பொருள் சேர் புரிதல்னு என்ன பொருள்னாரு இறைவன் பொருள் சேர் பாருங்க அவனுடைய புகழ்தான் பொருளுடைய புகழ்னர் எஞ்சிய புகழெல்லாம் பொருளற்றன ஏன் ஒரு கால எல்லையில் இல்லாதது இருக்கிறதா ஏற்றி சொல்லுவேன் ஒரு கால் இருந்தாலும் அது பின்னால் இல்லாமையும் போயிடுது ஆகவே இந்த மாதிரி போல் அவனுடைய ஒரு தான் பொருள் செயற் புகழ் திருவள்ளுவர் அந்த பொருள் செயற் புகழ் புரிதல்ங்கிறாரு என்ன புரிதல் என்ன எப்பொழுதும் சொல்லுதல் என்று ஒரு எழுதினா மனுஷன் எப்பொழுதும் சொல்லுதல் இந்த தனித்த சொல்லுக்கு உரை எழுதியதில் பரிமையாளர்கள் பரிமையாளர்கள் தான் வேற யாரும் இல்லை அப்புறம் சும்மா ஒன்று நீங்கள் அதை பின்பற்றினீங்கன்னா சீக்குவல் டு பரிமையல் உரைன்னு அர்த்தம் பின்பற்றலைன்னா உங்கள் உரை உரை அல்ல என்ன அர்த்தம் அவ்வளவுதான் உரை உரை அல்ல தூக்கி வேண்டியது இப்போ இந்த பொருள் சேர் போல் என்பதற்கு புரிதல் என்பதற்கு எப்பொழுதும் சொல்லுதல் என்று எழுதினாத்தான் இருள் சேர் இருவினையும் நீங்கும் ஆமாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு சிவபுராணம் படி ஐயா நீங்கள் சிவபுராணம் எப்போ படிப்பீங்கன்னாரு ஏதோ வருஷத்தில் ரெண்டு தரம் படிப்பேங்க கோயிலுக்கு போறது இல்லைங்க எப்பாவது போவேன் அப்படின்னா உன் இருள் செய்கிற ஜென்மத்துக்கு நீங்கள் பேசில் தாம் ஈசனி எந்தாய் எந்தை பெருமானி என்றென்றே பேசி பேசி எப்பொழுதும் சொல்லுதல் பார்த்தீங்களா இந்த எப்பொழுதும் சொல்லுதல்னு பரிமை எழுதினாரு இங்க என்ன சொல்ல திருவாரத்தில் பெருமானி என் வாயில ஏதேனும் பேசினால் ஈசனி எந்தாய் எந்தை பெருமானி என்றென்றே பேசி பேசி அதான் எப்பொழுதும் சொல்லுதல் எப்பொழுதும் சொல்லுதல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசினா இருள் சேர் நீ டன் டன்னா வினை செஞ்சு இருக்க அது இருள் சேர் இருவினை அப்படியே உன்னை கொண்ட துன்பத்திலேயே ஆழ்த்த முடியான இருவினை செய் நல்வினை தீவினை செஞ்சிருக்கிற அப்படி இருக்கிற நீ அந்த வினை நீங்கணும்னு என்ன பண்ணும் அந்த அளவுக்கு ஏற்பல்லவா நீ செய்யறப்ப நீ கடுமையான நோயின்னு சொன்னா என்ன செய்யறாங்க மூணு வேலையும் மருந்து சாப்பிடுங்கிறாங்க அது என்ன மூணு வேலை சாப்பிடுங்களான்னு அடாராடா இருக்கையா உனக்கு நோய் அப்படின்னு எப்போ நீங்கிறதுனாரு ஒரு அஞ்சு நாளாவது மூணு வேலையும் சாப்பிடுங்க அப்புறம் என்ன காலை மாலை வச்சுங்க அப்புறம் ஒரு வேலையாக வச்சுங்க அப்புறம் ஒன்றை விட்டு ஒரு நாள் வச்சுங்க ஏன் நோய் நீங்கிறது அந்த மாதிரி இந்த உடம்புல இருக்கிற நோய்க்கு இவ்வளவு விதமான பக்குவமான மருத்துவ முறை தேவைன்னா இருள் இருவனைக்கு எவ்வளோ பக்குவம் பண்ணுறது பொருள் செயர் புரிந்தார் மாட்டு எப்பொழுதும் சொல்லுங்க அவரிடத்தில் இருள் சேர் இருவினையும் நீங்கா நீங்கும் என்று சொன்னார் இந்த இருள் சேர் இருவினையெல்லாம் ஒத்துக்கொண்ட பக்கா சமயவாதியவர் ஆமாம் ஆமாம் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல யாரும் பாடினதில்லை ஏன்னா நேரம் அவருக்கு ஃபோன் வந்தது யார் திருவள்ளூர்லேருந்து ஹலோ யார் பேசுறது அடியேன் இருபதாம் நூற்றாண்டு தமிழன் இந்த முதலதிகாரம் அடியேன் பேசவில்லை யாரோ பார்த்து எழுதினார்கள் என்ன உங்களுக்கு ஃபோன் வந்ததா ஃபோன் வந்ததான்னு ஏன்ப்பா போட்டுக்கிட்டு ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குரலும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் என்று திருவள்ளுவல்ல அந்த காலத்தில் ஆயிரத்து முன்னூற்றி முப்பதும் ஐயா பாண்டதுன்னு சொல்லியாச்சு அதில் இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணு கேட்டால் இல்லறத்தில் எத்தனை இயல் துறவரத்தில் எத்தனை இயல் பொறுப்பாளில் எத்தனது பிரித்து பிரித்து வேறு சொல்லியிருக்காங்க ஆகவே எல்லாரும் நூற்றி முப்பத்தி மூணு பாண்டதான் சொல்லிச்சு இவங்களுக்கு மட்டும் தனியாக ஃபோன் வந்துருக்குது ஹலோ முதலதிகாரம் எங்கள் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று என்னமோ ஆதலால் புரிதல் என்றால் எப்பொழுதும் சொல்லுதல் என்ற ஒரு அருமையான உரையெல்லாம் அது அவர் தான் செய்தார் அவர் தான் செய்தார் நீங்கள் அதுக்கு மேற்கோள் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்தமே நன்னெறி குவிப்பது அப்போ எப்படின்னு கேட்டால் அந்த அன்பை செலுத்தும் போது கொஞ்சம் என்னைக்கோ செலுத்தியல்ல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும்ப்பா அவ்வளோ லேசம் இல்லைப்பா அப்படின்னு அப்போ பொருள் செயற் போல் எப்படி புரியணும் நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நானே மறந்து விட்டா கூட நான் சொல்லி சொல்லி வர்ற பழக்கத்தினால உட்காந்தா நமச்சிவாய ஒரு தமிழ தண்ணி கொடுத்தா நமச்சிவாய உட்காருங்க உட்காருங்க நமச்சிவாய நீங்கள் நில இது எடுக்கிறீங்களா ஒளிப்பதிவு நமச்சிவாய என்று இப்படி அந்த தான் மறைக்கினும் சொல்லும் நான் எவ்வளோ சொல்லியிருக்கணும் அதான் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் இப்போ உரை உரையில் வதில்லை அதுக்கு போய் மாறா என்ன பண்ண எனவே இப்படிப்பட்ட நான் பொருத்தமின்மையேன் பொய்மை பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும் இவ்வளவு தகுதியில்லாதிருந்தும் கூட நீ வருக என்று நீ மிக அன்பு செய்து என்னை நோக்கினாய் என்னை பார்த்தாய் அப்படி பார்த்ததுனால திருவுள்ளம் பற்றியதுனால வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் என் மலர் கமல பாதமியும் அல்ல அப்படி நீ வந்து எனக்கு தகுதி இல்லாத என்னை தகுதி உடையவனாக திருவுள்ளம் கொண்டு என்னை ஆட்கொண்டும் கூட நான் உன்னுடன் கூட வரவில்லையே வரலையே இல்லை அது யார் பிழை என்னால் அறியா பதந்தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் நீ எனக்கு மீறிய தகுதியை தான் கொடுத்த அதில் ஒன்றும் தப்பில்லை இந்த எனக்கு வச்சுக்க தகுதி இல்லை உன்னால் ஒன்றும் குறைவில்லை நீ குறைவிலா நிறைவு கோதிலா அமுது உனக்கு என்ன குறையில்லை உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன் இந்த பாவிப்பை அவ்வளோ தகுதி இல்லை என்ன பண்ணுவோம் என்று சொன்னது மாதிரி இங்கே நீ பொருத்தமில்லாத புண்மை உடையவனாக இருக்கிற என்னை நீ வாருக என்று சொல்லியும் கூட நான் வரவில்லையே ஆதலால் நான் ரொம்ப கீழ்பட்டவன் வருத்தம் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனீம் அப்படி இருந்தும் கூட நான் உன்னோட வராமல் இருந்தது மட்டுமல்லாமல் சரி எப்போ ஒன்று சென்று சேர்ந்திருக்கணும் அல்லது என்னுடைய உயிரை மாய்த்து இருக்கணும் இப்போ சொல்லுங்களேன் செய் அல்லது செத்து மடி இதெல்லாம் எங்களுக்கு பழைய கதை பழைய கதை செய் அல்லது செத்து மடி ஒன்று நீ போதை என்று வருக என்று சொன்ன உடனே நான் வந்திருக்கணும் இல்ல மாண்டு இருக்கணும் மாண்டலி உன்னுடன் வரவும் இல்லை நான் இறக்கவும் இல்லையே இறக்கவும் இல்லையே மாண்டியில் என் மலர் கமல பாதனி இறைவனி அறத்த மேனியாய் ரொம்ப அருமை இந்த செம்மேனி அம்மாங்கிறது எங்கேயுமே சொல்லப்படுது அந்த செம்மேனியாக இருப்பதற்கு பொன் சொல்வது தான் அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கும் இல்லை பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் கலப்படம் இல்லாத கலப்படம் இல்லாத பொண்ணை பார்த்து எப்படி இருக்கும் அந்த நிறத்தை பார்த்தா பெருமானை பார்க்க வேண்டாம் பெருமான் நிறத்தை பார்த்தா பொண்ணை பார்க்க வேண்டாம் அப்படின்னா இல்லை அப்படிப்பட்ட அருமையானது ஞான சம்பந்தர் ஒரு நீ ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் அது கூட அவங்க நேற்று இருபத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தில் பார்த்த சிவப்பை விட இன்னைக்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக சிவப்பு இந்த ஒன்று மூணு ரெண்டாயிரத்தில் கூட காலையில் எட்டு மணிக்கு பார்த்த சிவப்போட எட்டு ஒன்றுக்கு பார்க்கறது போய் அதிக சிவப்பு ஒரு வளர்ப்பவளமேனி அந்த நிறம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுல மேல ஓலி நீரணிந்து என்றெல்லாம் அவர் பேசினார் எனவே இங்க அரத்த மேனி ஆயினார் அரத்தம்னு என்ன ரத்தம் இந்த ரத்தம்ங்கிறது இருக்குதே அந்த ராணா ஒரு சொல்லுக்கு முதல்ல வரக்கூடாது அதனால் அதுக்கு முன்னால் என்ன வந்தது அறத்தன் வந்து அதுதான் ரங்கசாமின்னு பேர் வச்சா அரங்கசாமி என்று எழுதுவாங்க ராமசாமின்னு பேர் வச்சா இராமசாமி என்று அது அதுபோல வந்து இந்த லானா கூட மொழிக்கு முதல்ல வராது லோபம் என்றது வர சொல்லுது அது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உலோபம்னு மூணு இலக்கணத்தில் இருக்குது இருக்குது அதான் வேணான்றமே ரவ்விற்கு அம்முதலாம் முக்குரிலும் இந்த ராணா முன்ன வந்ததுன்னா ஆனா ஈனா ஊனா அந்த மூணில் ஒன்றை முன்ன வச்சு சொல்லடா அப்படின்னு ரங்கநாதபுரம்னா அரங்கநாதபுரம்னு சொல்லுடப்பா ரங்கநாயகின்னு பேர் வச்சுன்னா அரங்கநாயகின்னு சொல்லுப்பா என்று இலக்கணம் சொல்லிட்டு இலக்கணம் வேணான்ட்டவன் எல்லாம் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் அதெல்லாம் மாக்கள் தமிழ் இப்போ இது அரங்கசாமி ராமசாமி என்று எழுதுனதெல்லாம் மாக்கள் தமிழ் ரங்கா நீ என்ன பண்ண அப்படின்னா அதெல்லாம் மக்கள் தமிழ் எங்க நிற்கிறே இதெல்லாம் மக்கள் தமிழ் எங்கு நிற்கின்றாய் அது மாக்கள் தமிழ் புதிய கண்டுபிடிப்பு தமிழனு தான் புதிய கண்டுபிடிப்பு வந்தது அதான் அரத்தமேனியாய் இல்லைன்னா நீங்க ரத்தமேனியாய்னு எழுதுவீங்க ரத்தம் எப்படி இருக்கும் சிவப்பா இருக்கும் அது போல சிவப்புன்னு ஆனால் அங்க என்ன பண்ணணும் அறத்த மேனியாய் ராணா மொழிக்கு முதல்ல வரக்கூடாது அதனால ஆனா சேர்த்து அறத்த மேனியாய் ஒரு கால் யாராவது எடுத்து எம்ஃபில் பண்ணும்போது திருவாசகத்தில் மொழி கோட்பாடுகள் என்ன காட்டலாம் இப்ப போடுறாங்க போட்டாலும் போட பரவாயில்ல ஆனா வெறும் ராணா போடப்படாது அதான் ரவிற்கு ஆ முதலாம் முக்கடிலும் ஆனா வைக்கலாம் ஈனா வைக்கலாம் ஊனா வைக்கலாம் அந்த மூன்றில் எதுன்னு ஒண்ணு நீங்க இரத்தம் போடுங்க இரத்த குழாய் அப்படிங்கலாம் ரத்த குழாய்னு போடக்கூடாது ரத்த குழாய் ராணாவை போடக்கூடாது இரத்த குழாய் என்று இதை வம்பு இல்லாமல் குருதின்னு சொல்லிட்டு அருமையா போடும் குருதி விளங்காது மக்கள் தமிழ் இல்லவே அது மாக்கள் தமிழா போச்சு என்ன பண்ணுறது குருதின்னா மாக்கள் தமிழா போயிட்டு இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி மொழியில் பிற்போக்குவாதியானது நாம தான் ஆனா சேர்த்து அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி ஆனால் நான் வரவில்லை வாராமையினால என்ன செய்துட்ட யார் உன்னுடன் வந்த அடிவர்களோ அவர்களோடு சேர்ந்து நீ போயிட்ட எங்க கைலாயத்துக்கு போயிட்ட யார் வரவில்லையோ நான் வரல என்ன நான் பிற்பட்டேன் இங்கே இருந்துட்டேன் அல்ல அறத்த மேனியாய் அன்பு அருள் செய் அன்பரும் நீயும் அங்கேடும் தருளி இங்கனை இருத்தினாய் முறையோ நீங்கெல்லாம் அப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை மட்டும் இங்க இருத்தி விட்டீர்களே இது முறையா என்ன இருத்தினாய் முறையோ இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனின் வினைக்கு இறுதி இல்லையே வம்பனியின் வினைக்கு இறுதி இல்லை அப்போ என்னுடைய வினைக்கு இன்னும் ஒரு முடிவே கிடையாது ஏன் உன்னுடைய அன்பரெல்லாம் உள்ளே போயிட்டார்கள் சென்றும் நான் போகல அப்ப என்னுடைய வினை இன்னும் இருக்கு எனவே என்னுடைய வினைக்கு ஒரு முடிவு கிடையாது அதனால தொடர்ந்து நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன் என்கிறார் இங்கே ஆனந்தாதீதம் இருக்கா ஆனந்தாதீதம் இருக்கா இந்த எல்லாம் பிரிவாற்றாமை தான் பெரும்பாலும் பிரிவாற்றாமையா அந்த பகுதி இருக்கே தவிர ஆனந்தாவிதம் இல்லை ஆனா எங்கே இருக்குன்னு ரொம்ப ஏன்னா தலைப்பு போட்டாங்களே அதனால் என்ன செய்யலாம்னு கேட்டால் கொஞ்சம் உள்ளே போய் நுழைந்தால் அறத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி அங்கதான் இருக்கு இல்ல பெருமானி இந்த வினை பெற்றவர்கள் உன்னோடு சேர்ந்து நீயும் அவர்களுமாக கையிலில் இருக்கிறீர்களே அந்த கையில் இருக்கிறத நினைத்தால் ஆனந்தாகிதம் ஆனால் அது தனக்கு இன்மை பிரிவார்த்தான் அதை நினைக்கின்ற பொழுது இப்ப சொல்றாங்க திருவண்ணாமலை இருப்பாங்க இப்போ நம்ம எங்கேயாவது இப்போ நம்ம அங்க இருக்கவங்க எல்லாம் இப்போ இங்கே இருக்கவங்க புண்ணியம் பண்ணி நீங்க ஏன்னா திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பதற்கு நாங்கள் இப்போ சாமியெல்லாம் அங்கே எங்கள் தொலைவில் இருக்கிறாங்க போகலாம்னு நினைத்து போக முடியலன்னு வச்சுங்க என்ன செய்வோம் ஆஹா நேரம் மணி ஆறு மணி ஆச்சு அஞ்சரை ஆச்சு எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க தீபம் ஏற்றுவாங்க எல்லாரும் கொடுத்து வச்சவங்க அந்த அன்பர்களை நினைக்கின்ற பொழுது அது ஆனந்தாதிதம் அந்த அன்பர்களை விடுத்தது நான் இங்கே இருக்கிறேனே என்று சொல்லும்போது அது பிரிவார்த்தம் அப்படித்தான் அணுகி இந்த இந்த ஆனந்தாதியத்தை சொல்லணும் எப்படியோ போயிட்டு எப்படியோ வருது ஆதலால் அப்படி வருகின்ற பொழுது இந்த ஆனந்தாதிதம் என்பது இங்கே பார்க்கலாம்